வளர்த்து போஷத்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீனான அல்லாஹு சுபஹானஹு தஆலாவுக்கு எல்லா புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்று மீடேற்றமும் இளம தலைவர் சத்திய தூதர் கண்ம நபியல் நாயம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் மீதிலும் கியாமனால் வரைக்கும் அன்னாரை பின்பற்றுகின்ற உத்தம நல்லடியார்கள் மீதிலும் அல்லாவும் சாந்தியும் சமாதானமும் என்றால் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் புனித ஜிம்மா கடமையேற்று அல்லாஹுடைய மாநிலங்கள் வருகை தந்து அதிலே நாவிதல் இயத்துக்காப் அமர்ந்திருக்கும் வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏன் சிலவு எமது வாழ்க்கையில் எடுத்து செய்ய வேண்டாம் ஹராம் பாவனை தடுத்துள்ளானோ அவைகளை முற்றிலும் தகுந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன் மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள்ல நாங்க ஒவ்வொரு தலைப்புற ஜும்மா பயன்கள் நாங்க கேட்டிருப்போம் ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் ஹஜ்ஜ பத்தி நாங்க கேட்டிருப்போம் ரமதான் மாதம் வந்தால் அந்த ரமதான் மாதத்தை பத்தி நாங்க கேட்டிருப்போம் மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே இன்றைய சும்மா இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு நாம் எதிர்பார்க்காத ஒரு தலைப்பு இதுவும் ஒரு தலைப்பான நீங்க நினைக்கலாம் என்ன சகோதரர்களே இன்று நாம் உண்ணாமல் உறங்காமல் பசியுடன் தாகத்துடன் நாம் இருந்தாலும் இன்று எமக்கு இந்த தொடர்பு இயலாத ஒரு கட்டம் என்ன சகோதரிகளே சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்கள் இன்று நாம் பசியுடன் தாகத்துடன் நாம் இருந்தாலும் இன்று இந்த சோசியல் மீடியா இந்த போன் இந்த வாட்ஸ்அப் இந்த பேஸ்புக் இன்று எனக்கு ஏதாவது ஒரு கட்டம் ஞான கண்ணிமான சகோதரர்களே பெரியார்களே சோசியல் மீடியா பாவிக்க வேண்டாம் வாட்ஸ்அப் பாவிக்க வேண்டாம் பேஸ்புக் பாவிக்க வேண்டாம் போல் பாய்க்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை சகோதரிகளே என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த போன இந்த சோசியல் மீடியாவை இந்த சமூக வலைத்தளங்கள சகோதரிகளே குடும்பத்துக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பிரச்சனைகள் வரும் விதத்தில் பாதிக்க வேண்டாம் என்று தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன் சகோதரிகளே கசப்பான உண்மை கடந்த காலங்களில் எமது சமூகத்துக்கு எமது ஊரில் எமது நாட்டில் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்பட காரணம் என்ன சகோதரிகளே சோசியல் மீடியா இந்த எமக்கு தெரியா எமது சமூகத்துக்கு தெரிய எமது எமது ஆண்களுக்கு தெரிய எமது பெண்களுக்கு தெரிய இந்த சோசியல் மீடியால எதை நாங்க செய்யா செய்யணும் எதை நாங்க செய்யா செய்யக்கூடாது அல்லாஹு அக்பர் வார எல்லாத்தையும் செய்யா செய்யறாங்க அது உண்மையா அது பொய்யா அது நடந்தா அது இல்லையா இதை நாங்க செயல் செய்வதன் மூலமாக பிறருடைய மானம் மரியாதை அங்க போகுமே அதை கூட நாங்க பார்க்க மாட்டோம் சகோதரிகளே மேலான கண்ணியமான சகோதரர்களே கரியான்களே எல்லா அமல்களுக்கும் அடிப்பட காரணம் தக்குவா எல்லா அமல்களுக்கும் அடிப்பட காரணம் தக்குவா எந்த அமல்ல தக்குவா இல்லையோ அந்த அமல் எங்களை கொண்டு போயிட்டு சகோதரர்களை ஜன்னத்துல சேர்க்காது பயங்கரமான இடத்துல தான் சேர்க்கணும் நல்லா பாதுகாக்கணும் மேலான கண்ணியமான சகோதரர்களே கரியார்களே இன்று எமக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் பாய்ப்பதற்கு தகுவ அவசியம் எதுக்கு சகோதரர்களே போன் பாய்ப்பதற்கு வாட்ஸ்அப் பாய்ப்பதற்கு இந்த பேஸ்புக் பாய்ப்பதற்கு எமக்கு ஏன் தகுவா இது ஒரு விவாதத்தா சகோதரர்களே பெரியார்களே இந்த சோசியல் மீடியாவை எனக்கு ஒரு இபாதத்தாக மாற்ற முடியும் ஒரு ஹலாலானதாக எனக்கு மாற்ற முடியும் ஹராமானதாக எமக்கு மாற்ற முடியும் நாம் பாவிக்கிற விதத்தை நாம் பாவிக்கிற விதத்தை கொண்டு சகோதரர்களே எதுக்கு எமக்கு தப்புவா மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே எங்களோட உள்ளத்தில் அல்லாவுடைய பயம் இல்லையா தகுவா இல்லையா சகோதரர்களே பெரியார்களே இந்த ஸ்மார்ட் போன் அங்க கையில வைத்துக் கொண்டு கண்களால் அந்த ஹராத்தை பார்ப்போம் காதுகளால் அந்த ஹராத்தை கேட்போம் உள்ளத்தால் அங்க ஹராத்தை சிந்திப்போம் சகோதரர்களே இதுக்கு மாற்றமாக உள்ளத்தில் அல்லாவுடைய பயம் இருக்குமா அல்லாவுடைய தக்குவா இருக்குமா சோதனைகளே பெரியார்களே ஒரு போன் அல்ல ரெண்டு போன் அல்ல எத்தனை போன் இருந்தாலும் சகோதரர்களே இந்த கண்களை கொண்டு நாங்க ஹராத்த பார்க்க மாட்டோம் இந்த காதுகளை கொண்டு சகோதரிகள் நாங்க ஹராத்த கேட்க மாட்டோம் உள்ளத்தர சிந்திக்க மாட்டோம் பாவத்துக்காக நாங்க நடக்க மாட்டோம் சகோதரிகளே ஒரு காலம் இருந்த சகோதரர்களே பாவத்தை நாங்க தேடி போகணும் இன்று அப்படி இல்ல பள்ளிக்குள்ள இருந்தாலும் எங்களுக்கு எங்களோட ஈமான உள்ளத்தில் உள்ள இஸ்லாமிய பாதுகாத்துக் கொள்ள முடியாத பயங்கரமான ஒரு காலம் தான் சகோதரன் இந்த காலம் நீங்க நீங்க நினைக்கலாம் மக்கள் நினைக்கலாம் இந்த பள்ளிக்குள்ள பாவமா நடக்குது இந்த பள்ளியில பள்ளி நிர்வாகிகள் என்ன பள்ளிக்குள்ள படமா காட்டுறாங்க இல்லை சகோதரர்களே பள்ளிக்குள்ள படம் காட்டுறது இல்ல பள்ளிக்குள்ள பாவங்கள் நடக்கிறல்ல ஆனால் பாவம் செய்யக்கூடிய கருவியை நாம் பள்ளிக்கு எடுத்து நுழைகின்றோம் சகோதரர்களே பெரியார்களே பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில எங்களுக்கு சுண்ண சொல்வதற்கு மனம் வராது போன கொஞ்சம் பார்ப்பதற்கு தான் எங்கட மனம் வரும் கசப்பான உண்மை சகோதரிகளே கசப்பான உண்மை இந்த சோசியல் மீடியா சகோதரர்களை நாங்க எதை செய்ய செய்யணும் எதை நாங்க செய்ய செய்யக்கூடாது வீட்டில அடக்கமாக ஒழுக்கமாக கண்ணியமாக இருந்த எங்கட பெண்கள் எங்கட தாய்மார்கள் இன்று இந்த சோசியல் மீடியால இந்த பேஸ்புக்ல இந்த வாட்ஸ்அப்ல சகோதரர்களே சீரழுவதற்கு யார் காரணம் யார் காரணம் சகோதரர்களே குடும்பத்துடன் சுற்றுலா செல்கின்றார்கள் குடும்பத்துடன் சுற்றுலா செல்கின்றார்கள் என்ன செய்யறாங்க தாயோட போட்டோ வேணுமா மனைவியோட போட்டோ வேண்டுமா மகளோட போட்டோ வேண்டுமா சகோதர போட்டோ வேண்டுமா எல்லாம் பேஸ்புக்ல எல்லாம் வாட்ஸ்அப்ல மேலான கண்ணியமான சகோதரங்களே நாங்க நினைச்சு கொண்டிருக்கு இன்றைக்கு மாஷா அல்லா சோசியல் மீடியா பாதிக்கக்கூடியவங்க எல்லாரும் மாஷா அல்ல சாலிஹானவங்க சொல்லி அல்லாஹு அக்பர் மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே ஒரு பயங்கரமான காலத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த கணவன் வெளிநாட்டில் கணவன் வெளிநாட்டில் அல்லது கணவன் வியாபாரத்துக்கு சென்ற பின்னால வீட்டில் உள்ள மனைவிமான்களுக்கு சகோதரர்களே கள்ள தொடர்பு தப்பான உறவுகள் அல்லாஹு அக்பர் திருமணம் முடித்த ஆண்கள் இந்த விஷயத்த கவனம் செலுத்தணும் இன்று தாய் ஒரு பக்கத்துல தாப்பன் ஒரு பக்கத்துல என்ன சகோதரர்களை நடந்த விளைவு பிள்ளைகள் சீரழிகின்றார்கள் அன்பாந்த பெற்றோர்களே அன்பாந்த பெற்றோர்களே மிகவும் பயங்கரமான ஒரு காலத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பன்னெண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கிட்டத்தட்ட ஐந்து வருடம் கலந்த சகோதரர்கள் இலங்கைக்கே முதலிடம் எதில எமது பிள்ளைகள் சாதித்தார்களா ஆம் சாதித்தாங்க எதுல சொல்வதற்கும் வாய் கூசமாயிருக்கின்றது அந்த பெற்றோர்களே எமது பிள்ளைகள் சாதித்தார்கள் எதில இன்டர்நெட்டில் அசிங்கமான ஒரு வார்த்தையை சேர்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக இலங்கைக்கே முதலிடத்தை கொடுத்தாங்க யாரு எங்களோட பிள்ளை ஹாலாத்த பாருங்க எங்களோட மகாலோட ஹாலாத் எங்களோட மகனுடைய காலத்தை பாருங்க சகோதரங்களே நன்றாக ஓதி நன்றாக படித்து எமது சமூகத்துக்கு எமது ஊருக்கு எமது தாய் நாட்டுக்கு பேரையும் புகழையும் எடுத்துக் கொடுக்க வேண்டிய எங்களோட பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்கின்றது அல்லாஹு அக்பர் இன்றைக்கு உம்மா வாப்ப நினைச்சு கொண்டிருக்கி மாஷா அல்லா எங்களோட புள்ள தங்க புள்ள என்று சொல்லி அன்பாந்த பெற்றோருங்களே அனுபவத்தின் ஊடாக சொல்கின்றேன் அல்லாஹின் கிருப்பையினால் கிட்டத்தட்ட பதினாலு வருடங்களாக இந்த கம்யூனிகேஷன் துறையில் அனுபவம் ஆறு வருடங்களாக சோசியல் மீடியாவுடன் தொடர்பு என்பதனால சகோதரர்களை சொல்கின்றேன் அனுபவத்தின் ஊடாக சொல்கின்றேன் எந்த தாய் கேட்கக்கூடிய நேரத்தில் எந்த வாப்பா கேட்கக்கூடிய நேரத்தில் மகான் போன தாங்கோ மகான் போன தாங்கோன்னு கேட்கக்கூடிய நேரத்தில் எந்த மகான் பயம் இல்லாம எந்த மகள் பயம் இல்லாம போன குடுக்குமோ மாஷா அல்லா ஒரு அளவு அந்த புல்ல சாரிஹான புல்ல இல்ல உம்மா இல்ல வாப்பா நான் லேட்டாகி தாரேன் நான் சொல்லி தாரேன் என்று சகோதரர்களே எந்த புல்ல சொல்லுமோ அன்பாந்த பெற்றோர்களே ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா டைம் கேட்கிறாங்க உங்களோட மகன்ட போன்ல உங்களோட மகளோட போன்ல யாரும் பார்க்க கூடாத காட்சியல் உள்ளே இருக்கின்றது இவங்களை அழித்து விட்டு தருவேன் என்று சொல்வதற்கு தான் டைம் கேட்கிறாங்க அல்லாஹு அக்பர் மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்கள் அன்பாந்த பெற்றோர்களே பிள்ளைகள் விடயத்தில் மிக மிக கவனம் செலுத்துங்கள் பிள்ளைகள் விடயத்தில் மிக மிக கவனம் செலுத்துங்கள் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும் ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் அந்த நாளில் இரத்த கண்ணீர் ஒடுக்குவோம் சகோதரர்களே இரத்த கண்ணீர் ஒடுக்குவோம் அல்லா பாதுகாக்கணும் ஒரு இடத்துக்கு கஷ்ட போனோம் தாய கூப்பிட்டு சொன்னோம் அன்பாக தாயே உங்களோட மகால விஷயத்துல இப்படி ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் கொஞ்சம் தேடி பாருங்க உண்மை சொன்னார் இல்ல ஹசரத் மாஷா அல்லா எங்களோட பொண்ணு தந்த பொண்ணுன்னு சொன்னாங்க சகோதரரே சொல்லி மூணு மாதங்கள் நாங்கள் மகள் பெய்த இன்றைக்கு மகள் இல்லற வாழ்க்கை கழிக்கிறது ஒரு இன்று இன்று மகள் இல்லற வாழ்க்கை கழிக்கிறது பிற சகோதரருடன் அல்லாஹு அக்பர் மேல கண்ணியமான சகோதரர்களே கரியார்களே பெற்றோர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுங்க பிள்ளைகள் எங்க போறாங்க யாருடன் பழங்குறாங்க யாருடன் பேசுறாங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பெற்றோர்கள் கொஞ்சம் தேடி பாருங்க மேலான கண்ணியமான சகோதரர்களே உங்களோட காலம் மாறியல் இந்த காலம் இன்று நாங்க எங்களோட பிள்ளைங்களை தவறான வழியை நாங்க அனுப்ப தேவை இல்லை இந்த பள்ளிக்குள்ள இருந்தாலே பாவம் நடக்குதுன்னு சொன்னா சகோதரர்களே தொட்டு யோசித்து பாருங்கள் இந்த சின்ன பிள்ளைட கையில நாங்க போனை கொடுத்து ஸ்மார்ட் போனை நாங்க கொடுத்து இந்த இந்த போனின் மூலமாக ஏண்ட மகான் ஏண்ட மகள் ஒரு அசிங்கத்தை பார்க்க மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் யாருக்கு சொல்ல முடியும் சகோதரிகளே அப்படி பார்க்கலன்னு சொன்னா உங்களோட மகாண்ட உங்களோட மகாண்ட உள்ளத்துல ஆசை இல்ல மையத்தின் அர்த்தம் சகோதரர்கள் நம்பலாமா இந்த காலத்துல எங்களுக்கு நம்பலாமா வேளாண் கண்ணியமான சகோதரிகளே பெரியார்களே அதைத்தான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டினேன் பள்ளிக்குள்ள நாங்க இருந்தாலும் அல்லாவுடைய மாளிகை நாங்க இருந்தாலும் எங்களுக்கு எங்களோட ஈமான உள்ளத்தில் உள்ள இஸ்லாமிய உணர்வை பாதுகாத்துக் கொள்ள முடியாத பயங்கரமான ஒரு காலம் சகோதரர்களே பாவத்தை நாங்க தேடி போக தேவையில்லை பாவம் எங்களை தேடி வார காலம் சகோதரர்களே மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே இந்த சோசியல் மீடியா சகோதரர்களே இந்த காலத்தில் அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஆக பெரிய ஞாபகம் ஏன் தெரியாத விடயங்களை மாசால தெரிந்து கொள்ளலாம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் நல்ல விடயங்களை சகோதரங்களை எங்களை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அல்லா பாதுகாக்கணும் இன்றைக்கு சோசியல் மீடியாவை சில சகோதரர்கள் பாதிக்கிறாங்க சில சகோதரர்கள் பாதிக்கிறாங்க சகோதரர்கள் எதிர்த்து பாவமான காரியங்களுக்கு மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே சோசியல் மீடியால நாங்க ஒரு விடியத்தை நாங்க ஷேர் செய்வதற்கு முன்னால நாங்க என்ன செய்யணும் அல்லாஹ் நபிய பார்த்து சூரத்தில் குஜராத் அல்லா தெளிப்படுத்துகின்றான் யா ஐயுஹல்லதீன ஆமனு இஞ்சாஅகும் ஃபாசிகும் பினபைன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமன் பிஜஹாலா ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன் அல்லாஹ் நபிய பார்த்து தோணுகின்றான் நபிய நாயகமே யாராவது ஒரு பாவி யாராவது ஒரு பாவி உங்களுக்கு ஒரு மெசேஜ் தந்துன்னு சொன்னால் ஒரு நியூஸ் உங்களுக்கு தந்தோன்னு சொன்னால் உங்களோட கடமை உங்களோட பொறுப்பு நபியே நீங்க தேடி பார்க்கறது அது உண்மையா அது பொய்யா நடந்தா இல்லையான்னு சொல்லி அல்லாஹு அக்பர் மேலான கண்ணியமான சகோதரர்களே இன்று நாங்க இன்று எங்களுக்கு எங்களோட பேஸ்புக் ஆன் பேஸ்புக் ஆன் பண்ண முடியாது வாட்ஸ்அப் ஆன் பண்ண முடியாது முன்னிக்கு வந்து இருக்கும் யாரையாவது பலாய் அல்லாஹு அக்பர் கண்ணிமான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே சில சகோதரர்களுக்கு நினப்பு மாஷா அல்லா நான் அவுளியா நான் அவுளியா குஞ்சி நான் பாவம் செய்யாதவன போலன்னு சொல்லி என்ன செய்யறாங்க பள்ளி இமாம் விருப்பம் இல்லையா பள்ளி மாதிரி விருப்பம் இல்லையா பள்ளி நிர்வாகிகள் விருப்பம் இல்லையா ஊர் மக்கள் பாவம் செய்யறாங்களா அதாவது நாட்டு மக்கள் பாவம் செய்யறாங்களா இவருக்கு நினைப்பு மாஷா இவர் பெரிய அவுளியான்னு சொல்லி என்ன செய்யறாங்க சகோதரங்களே எடுக்கிறாங்க போட்டோவா எழுதுறாங்க ஆர்டிக்கலா பேஸ்புக்ல போடணுமா வாட்ஸ்அப்ல போடணுமா போட்டு மானத்தை வாங்குறாங்க இன்றைக்கு நடத்திதா இல்லையா சகோதரங்களே தவறு செய்யும் மனிதர்களை பார்த்து தவறா தவறாக பேசாதீர்கள் தவறு செய்யும் மனிதர்களை பார்த்து தவறாக பேசாதீர்கள் ஏன் தெரியுமா உங்களோட வாழ்க்கை இன்னும் முடியவில்லை எங்களோட வாழ்க்கை சகோதரர்கள் இன்னும் முடியல எங்களுக்கு அல்லா பாதுகாக்கணும் இன்றைக்கு நாங்க பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல சகோதரர்களே பிறவுடைய மானம் மரியாதை நாங்க கலந்து கொஞ்சம் முடிச்சாங்க நிச்சயமாக சத்தியமாக அந்த பாவத்தை அல்லா அந்த பாவத்தை அல்லா எண்ணின் மூலமாக எனது குடும்பத்தின் மூலமாக அந்த பாவத்தை செய்துவிட்டு அல்லா எங்களை கேவலப்படுத்துவன் அல்லா பாதுகாக்கணும் மேல கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே தவறு செய்தவர்கள் குற்றம் செய்தவர்கள் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுவாங்க பேஸ்புக்ல நாங்க எழுதினோமே வாட்ஸ்அப்ல நாங்க எழுதினோமே சகோதரர்களே நாங்க பேசி யார்கிட்ட மன்னிப்பு கேட்கிற அவர்கள் மன்னிக்க மறைக்கும் மன்னிக்க மாட்டானே அல்லாஹு அக்பர் இன்றைக்கு சில சகோதரங்கள் பாவிக்கிறாங்க இந்த பேஸ்புக் இந்த வாட்ஸ்அப் சகோதரர்கள் இந்த சோசியல் மீடியா பாவிக்கிறாங்க எப்படி தெரியுமா ஒரு ஜமா இன்னும் ஒரு ஜமாத்தா தரம் குறைவாக பேசுறது எழுதுறது அல்லாஹு அக்பர் வேற கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே பிறவுடைய விடயத்தில் அல்லாஹ் எவ்வளவு ஹிக்மத்தாங்க நிதானமாக அல்லாஹ் கலந்து கொண்டான் பிறவுடைய விடயத்தில் சகோதரர்களே பெரியார்களே ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் இந்த கௌபாவை விட சிறந்தவர் அல்லவா இன்றைக்கு நாங்க சர்வசாதாரணமாக ஜமாத் என்று பார்க்காம குடும்பம் என்று பார்க்காம ஊர் மக்கள் என்று பார்க்காம எங்களோட சகோதரங்கள் என்று பார்க்காம சகோதரர் நாங்க எவ்வளவு நாங்க இந்த பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல நாங்க பிற சகோதரங்களை நாங்க வெளிப்படுத்துகின்றோம் இஸ்லாம் மார்க்கம் வந்து வெறுமனை தொழுவதற்கும் இபாத செய்வதற்கும் அந்த மார்க்கம் மட்டும் அல்ல சகோதரர்களே பிறருடைய மானம் மரியாதை பாதுகாத்து வந்த மார்க்கம் இஸ்லாம் அது முஸ்லீமாக இருக்கலாம் முஸ்லிம் அல்லாத மாவட்டமான சகோதரர்களா இருக்கலாம் எங்களுக்கு முடியாது அவர்களுடைய மானத்துல கையைப்பதற்கு சகோதரர்களே அவர்கள் தவறு செய்யறாங்களா அவர்கள் பாவம் செய்யறாங்களா அது அவருக்கும் அல்லாவுக்கும் இடையில உள்ள தொடர்பு சகோதரர்களே இதுல எங்களுக்கு கை குத்த முடியாது இன்றைக்கு அல்லா பாதுகாக்கணும் சகோதரர்களே இன்றைக்கு இந்த சோசியல் மீடியால சர்வ சாதாரணமாக பார்க்கின்றோம் பிறருடைய மானம் மரியாதை அது முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாத சகோதரர்களோ அல்லாஹு அக்பர் எவ்வளவு சீரழிக்கின்றோம் சகோதரர்களை நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு நினப்பு எங்கட நாடு ஒரு இஸ்லாமிய நாடு என்று சொல்லு சகோதரங்களே அன்பான் இஸ்லாமிய உறவுகளே எங்கட நாடு ஒரு இஸ்லாமிய நாடும் அல்ல எங்கட தலைவர் இஸ்லாமிய ஒரு ஹலிஃபாவும் அல்ல இந்த நாடு சகோதரங்களே பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வாழக்கூடிய வாழக்கூடிய ஒரு நாடு சகோதரர்களே இந்த நாட்டில நாங்க பொறுமையாக நிதானமாக விட்டு கொடுத்துதான் நாங்க நடக்கணும் சகோதரர்களே எதுக்கு பயத்துக்கல்ல சகோதரர்களே இஸ்லாம் என்று சொன்னால் இஸ்லாம் என்று சொன்னால் சாந்தி சமாதானத்தை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம் சகோதரர்களே உலகத்துக்கு இஸ்லாம் அதாவது சமாதானத்தை போதித்த ஒரு மார்க்கம் இன்றைக்கு நாங்க நீங்க செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக இன்றைக்கு இஸ்லாத்து கெட்ட பேர் முஸ்லீம்களை கெட்ட பேர் சகோதரர்களே ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பிரின்சிபல் கேட்டாரு சிங்கள மொழியா கேட்டாரு ஏன் இஸ்லாம் மார்க்கம் ஜிஹாதுக்கு சப்போர்ட் பண்ற நான் கேட்டேன் என்ன காரணம் சொல்லி அவரு சொன்னாரு இஸ்லாமிய பேருங்களை போட்டு கொண்டு முஸ்லிம்கள் செய்யற செய்யற வேலைகளை பாருங்க நான் தெளிப்படுத்தினேன் சகோதரிகளே மன் சலிமல் முஸ்லிமூன் லிசானி வயதிஹி யாருடைய நாவால் யாருடைய கையால் அடுத்தவருக்கு துன்பம் வருமோ பிரச்சனைகள் வருமோ அவருடைய பேரு தான் முஸ்லீம் ஒளி யாரு முஸ்லீம் இல்ல சகோதரிகளே நபியுடைய தெளிவான ஹஜீஸ் இன்றைக்கு நாங்கள் இந்த சோசியல் மீடியால பிற சகோதரர்களை பற்றி நாம் பேசுகின்றோம் பிற சகோதரர்களை பற்றி நாம் எழுதுகின்றோம் சகோதரர்களே விதிமுறை காலத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் அன்பாந்த பெற்றோர்களே அன்பாந்த பெற்றோர்களே இறக்கமாக சொல்கின்றேன் அன்பாக சொல்கின்றேன் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஓதுற பிள்ளைகள கையில போன்களை கொடுக்க வேண்டும் ஏன் சகோதரர்களே எங்கட உண்மை சகோதரர்களே சில விஷயங்கள் சொல்லணும் டைமும் போதா அதற்குரிய இடமும் இது பொருத்தம் இல்ல சகோதரங்கள் சின்ன பிள்ளைங்கள் இருப்பதனால அல்லாஹ் ஓதி நல்லா படித்து சகோதரர்களே குடும்பத்துடைய மானம் மரியாதைய ஊருடைய மானம் மரியாதைய இந்த தாய் நாட்டின் பெருமையை பாதுகாக்க வேண்டிய பிள்ளையோட வாழ்க்கை எப்படி இருக்கின்றது சகோதரர்களே இன்று இந்த பிள்ளைக்காவது நான் நல்லாக ஓதனும் நான் நல்லாக படிக்கணும் ஆசை இருக்கின்றதா எல்லாரோட பிள்ளை எல்லா பிள்ளைகளுக்கு மாசம் என்ன தெரியுமா எனக்கு ஒரு ஸ்மார்ட் போன் வேணும் எனக்கு ஒரு பைக் வேணும் இதுதான் பிள்ளைங்களுடைய ஆசை கண்ணியமான சகோதரர்களே அன்பாந்த பெற்றோர்களே விடுமுறை காலத்தை அடைந்திருக்கின்றோம் விடுமுறை காலத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் விடுமுறை காலத்தில் சகோதரர்களே பிள்ளைங்களுடன் குடும்பத்தார்களுடன் சுற்றுலா பயணங்கள் செல்ல வேண்டாம் சுற்றுலா பயணம் செல்ல வேண்டாம் ஏன் தெரியுமா இந்த எங்கட பிள்ளைக்கு பிள்ளைங்களுக்கு குடும்ப உறவு தெரியா உம்மும்மா யாருன்னு தெரியா அப்பா யாருன்னு தெரியா உம்மான வாப்பா அப்பான்னு தெரியா உம்மட நான மாமான்னு தெரியா வாப்பட நான என்று தெரியா வாப்பட தம்பி சாச்சான்னு தெரியா சகோதரர்களே பெரியார்களே அன்பாந்த பெற்றோர்களே உங்களின் மறைவுக்கு பின்னால உங்களோட குடும்ப உறவு நீடிக்கணுமா கிடைத்த இந்த விடுமுறை காலத்த சகோதரர்களை பிள்ளைங்களை அழைத்துக் கொண்டு குடும்ப உறவாளை சந்திக்க செல்லுங்கள் இல்லை என்று சொன்னால் உங்களோட மௌத்துடன் உங்களோட அமல்கள் மட்டுமல்ல உங்களோட குடும்ப உறவு துண்டிக்கப்படும் சகோதரர்கள் அல்லா பாதுகாக்கணும் எவ்வளவு பயங்கரமான காலம் சகோதரர்களே அன்பாந்த பெற்றோர்களே இன்றைக்கு தாய் ஒரு அறையில வாப்பா ஒரு அறையில பிள்ளைகள் அவர்களும் அது பிள்ளைகளுடைய அறையில தாய்க்கு தாப்பனோடு பேச டைம் இல்ல தாப்பனுக்கு தாயுடன் பேச டைம் இல்ல பிள்ளைங்களுக்கு பெற்றவங்க பேச டைம் இல்ல என்ன வாழ்க்கை சகோதரர்களே சில சகோதரங்களுக்கு நினைப்பு சில வாய்ப்பவர்களுக்கு நினைப்பு சகோதரர்களே அதாவது அவங்க வேலை செய்யறது இந்த கஸ்டமர் கேர் ஒன்று சொல்லி ஏன் தெரியுமா அதாவது தோண்டி அவசும் இயப்போனோட காதல் இருக்கும் சகோதரர்களே அன்பாந்த வாலிபர்களே அன்பாந்த மாணவ செல்வங்களே உங்களை இழக்க நான் தயார் இல்லை உங்களை இழக்க நான் தயார் இல்லை ஏன் தெரியுமா கிட்டத்தட்ட இரண்டு வருடத்தில் சகோதரர்களே இலங்கையில வீதி விபத்தில் ஏற்பட்ட அதிகமான விபத்துக்கள் எதால வந்தது சகோதரர்களே இது செல்பியால வந்தது பயங்கரமான காட்சிக்கு பின்னால எங்கட பிள்ளை எங்கட மகா போட்டோ எடுக்கிறாரு வீடியோ எடுக்கிறாரு அந்த போட்டோ அந்த வீடியோ டவுன்லோட் ஆகுவதற்கு முன்னால மரணம் முந்துகின்றது சுற்றுலா பயணம் சென்றார்கள் அதாவது நண்பர்களுடன் வீட்டுக்கு வந்தது மைனஸ் இல்லையா சகோதரர்களே தவறையுடன் பேசுகின்றேன் எங்களோட ஊருக்கு தேவை எங்களை நாட்டுக்கு தேவை எங்களை சமூகத்துக்கு தேவை சகோதரர்களே பாசல்கள் தேவை உலமாக்கள் தேவை புத்திகள் தேவை துறை சார்ந்தவர்கள் தேவை புத்திஜீவிகள் தேவை சகோதரர்களே எமது முன்னோர்கள் இந்த நாட்டுக்கு வேண்டுமா இந்த தீனுக்கு வேண்டுமா சாதித்தார்கள் அன்பாந்த பெற்றோர்களை இஸ்லாமிய உறவுகளை சிந்தியுங்கள் எங்களோட ஊருக்கு எங்களோட நாட்டுக்கு எங்களோட சமூகத்துக்கு எங்களோட தீனுக்கு எங்களோட தாய் நாட்டுக்கு நாங்கள் என்ன தான் செய்தோம் எங்களோட எங்களோட முன்னோர்கள் மாஷா இந்த நாட்டுக்கால் எவ்வளவு சேவைகள் செய்யணுமா செய்தார்கள் ஜாதி மதம் என்று பார்க்காமல் மொழி என்று பார்க்காமல் சகோதரர்களே அல்லாஹுக்காக ஈமானுடன் நிறைய சேதங்கள் செய்தார்கள் இன்று நாம் அந்த முன்னூறு தேவைகளை வைத்து நாம் பெருமை அடைகின்றோம் சகோதரிகளே ஆனால் நாம் சிந்திக்க மறந்துட்டோம் எங்க குடும்பத்துக்கு எங்களோட ஊருக்கு எங்களோட நாட்டுக்கு எங்களோட சமூகத்துக்கு எங்களோட தீனுக்கு எங்களோட தாய் நாட்டுக்கு சகோதரர்களே நாங்க என்ன செய்யணுமோ நாங்க செய்யவில்லை சகோதரர்களே அதனால் தனங்களுக்கு பிரச்சனை அதனால் தனங்களுக்கு சோதனை சகோதரர்களே கிடைத்த இந்த விடுமுறை காலத்தை சகோதரங்களை வீணாக கழிக்க வேண்டாம் வீணாக கழிக்க வேண்டாம் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு குடும்பங்களை சந்திக்க செல்லுங்கள் பிள்ளைகளுக்கு காட்டுங்கள் பிள்ளைகளை சொல்லி கொடுங்கள் இதுதான் பெரிய உமா இதுதான் பெரியப்பா இதுதான் மாமா இதுதான் மாமி என்று சொல்லி சகோதரர்களே அது மட்டுமல்ல பிள்ளைகளுக்கு குடும்ப உறவு சரியாக சொல்லி கொடுங்கள் உம்மன தாத்தா மாமி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டாம் உம்மன தாத்தா பெரிய உமா வாப்பட தாத்தா சாட்சி வாப்பட தாத்தா மாமியன் சரியா சொல்லிக் கொடுங்கள் சகோதரர்களே ஏன் தெரியுமா நீங்க சொல்லி கொடுக்கிற விதத்தில் தான் பிள்ளைங்களும் பழகுவார்கள் இன்று எங்களோட பிள்ளைங்களுக்கு தெரிய நாங்க யாருடன் பேசணும் நாங்க யாருடன் பழகணும் நாங்க யார திருமணம் முடிக்கணும் எங்களோட பிள்ளைங்களுக்கு தெரிய சகோதரர்களே அல்லாஹு அக்பர் சாட்சிடமான முடிக்கணுமா பெரியமூலமாக முடிக்கணுமா அதாவது எங்கெங்கயோ முடிக்கிறாங்க தேடி பார்த்தா சகோதரர்களே உறவு முறை தப்பு ஹராமான ஹராமான நிகா சகோதரர்களே அன்பாந்த பெற்றோர்களே அன்பாந்த பெற்றோர்களே கிடைச்ச இந்த விதிமுறை காலத்தை சரியாக பயன்படுத்துவோம் கடைசி ஆசிரியர் முடித்துக் கொள்கின்றேன் கண்ணியமான சகோதரர்களே இந்த சோசியல் மீடியா இது இப்படி சுருக்கமாக பேசக்கூடிய ஒரு தலைப்பல்ல இது நேரம் எடுத்து கொஞ்சம் விரிவாக தெளிவாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு சகோதரர்களே நாட்டுடைய நிலைமையின் காரணமாக படிக்கிற மாணவனுடைய எக்ஸாமின் காரணமாக சுருக்கமாக முடித்துக்கொள்ள சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதான் முடித்துக் கொள்ளுகின்றேன் கண்ணியமான சகோதரர்களே இந்த சோசியல் மீடியாவை இந்த சமூக வலைத்தளங்களை தவறாக பயன்படுத்த வேண்டாம் குடும்பத்துக்கும் ஊருக்கும் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பிரச்சனைகள் வரும் பாதிக்க வேண்டாம் என்று நான் சொல்லின சகோதரர்களே ஏன் தெரியுமா ஒரு காலம் இருந்த அந்த காலத்தில ஒரு ஊர் அழிப்பதற்கு சகோதரிகள் எங்களுக்கு பயங்கரமான ஆயுதங்கள் தேவைப்பட்டுச்சு இன்று அப்படி இல்ல ஒரு கோல் போதும் ஒரு எஸ்எம்எஸ் போதும் சுந்தரவுமே தொட்டு அசுந்தரவே சகோதரன் நல்லா பாதுகாக்கணும் அழகா இந்த பத்தொட்டு இந்த ஊரு ஒரு அசிங்கமான ஊராக மாறி வல்லா பாதுகாக்கணும் என்னுடைய கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே இந்த சோசியல் மீடியா நாங்க எப்படி பாய்க்கணுமோ அப்படி பாவித்து இன்ஷா அல்லா அல்லாவுடைய பொருத்தத்தைப்பட்ட கூட்டத்தை அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக يا الله قول لها تلما ولا قول عنيد مسمك الفاهم من يتر الله يا عبد யா அல்லா நூறுகள் ஹாஃபில்கள் ஆலிம்கள் தாயியல் முஃப்தியல் முதல்கள் இவன் சுமந்து கொண்டு யா அல்லா கூட உலகத்துக்கும் போகக்கூடிய தானியல் யா அல்லா உருவாக யா அல்லா கிருபை உள்ள வாழ சங்கங்களை